பாடுவனேன் முடிச்சார் அடுத்த பாட்டுல பாருங்க பாடித்திலேன் பணியேன் மணி நீ ஒளித்தாய்க்கு பச்சு உன் வீடித்திலேன் பாருங்க அதெல்லாம் நல்லா பிரிச்சு படிக்கணும் நீ ஒளித்தாய்க்கு பச்சு உன் விடி விடு வீடித்திலேன் அப்படி விடித்திலேன்னு விடுதி கண்டா இப்ப ஐயா கூட சொல்லி இருந்தாங்க பிரிச்சு இப்படி போட்டா நல்லா பிரிச்சு படிச்சிருவாங்களே பிரியணும் நீங்க இதுல பிரிச்சு போட்டுருக்காங்க பாண்டிச்சேரி பதிப்புல பிரிச்சு போட்டிருக்காங்க முதல் ஏழு திருமுறையை நல்லா அக்கா அக்கா பிரிச்சுட்டாங்க அந்த பதிப்பு இருக்கு இங்கே பாண்டிச்சேரி அப்படி பிரித்த ஆசிரியர் என்னுடைய பேராசிரியர் கோபாலயர்னு பேர் அதில் தான் அக்கக்கா தோடு உடைய செவியன் விடை ஏரி தூ வெண் மதி சூடி பிரிச்சு விட்டாங்க காடு உடலை உடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடு உடைய மலரான் முனைநாள் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடு உடைய பெருமான் பெம்மான் பீருடைய அவர் என்ன பீருடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்று ஏ அக்கு அக்கு அக்கா பிரிச்சு என்ன பண்ணுவீங்க அது வந்து இங்க போதாமூர்த்திகள் அதை வந்து நெற்று பண்ணுன்னா அவங்க இசை கூட்ட முடியாது நீங்க தோடுடைய செவியன் விடையேறியோர் விடையேரியோர் தூவெண்மதி சூடி என்றுதான் படிக்கணும் இவங்க தோடு உடைய செவியன் விடை ஏறி ஓர் தூ வெண் மதி சூடின்ட்டா சிரமப்படுது அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டா ஒரு பக்கம் சேர்த்து போடணும் இந்த பக்கம் பிரித்து போடணும் எனவே புஸ்தகம் பெருக்கும் சில்லற பகுதியும் போட்டால் வம்பில் இல்லைங்களா இசைவாணர்கள் இந்த பிரியாத பகுதியை படிக்கட்டும் பொருள் உணர்கின்ற நாம் இது பக்க அக்கா பிரிக்கிறது படிக்கட்டும் பித்தா பிரிசூடி பிறை சூடி பெருமானி அருள் அருளாளான்னு முடிச்சிடும் அருளாளான்னு பிரிக்கலாது <laughs> அருளாளா ஆமா ஆமா ஆமா ஆமா அதான் அதான் அது நல்லது நல்லா இருக்கு அப்படி இருக்கும் அது மாதிரி வந்தா நல்லது நல்லது ஆனா புஸ்தகம் பெருக்கும் விலை கூடும் விலை கூடும் நீங்க திருவாசகம் ஏன்னா ரெண்டு திருவாசகம் உள்ளதுல ஒன்னு பிரிச்ச திருவாசகம் ஒன்னு பிரிக்காத திருவாசகம் திருவாசகம் ரெண்டு நூல்ல உங்களுக்கு அதனால விலை கூட தான் செய்யுது பத்துனா இருபது ரூபா தான் வரும் என்ன பண்றது ரெண்டாவது இந்த சேர்த்து போடும்போது பக்கம் வந்து குறுகனா இருக்கலாம் பிரிச்சு போடும்போது இப்படி நீளும் அதை போய் மடைக்கடைக்கு போடக்கூடாது அதனால இந்த பிரிச்சு அக்கக்கா போற அளவுக்கு வச்சிடணும் அது நீங்க பெரிய பாட்டெல்லாம் போடும்போது அதெல்லாம் அப்படி போட்டு தான் போட்டு பிரிச்சா பிரிக்கணும் அப்படி பிரிச்சணும் தமிழரை என்னைக்கு வளர்ந்து என்னைக்கு பிரிச்சு படிச்சு அது இப்ப இருக்கிற நிலைமையில பிரிச்சு படிக்கிறதுனால என்னன்னு முதல்ல கேட்பான் ஐசி பிரித்து படித்தல் அப்படின்னு என்னங்க ஏன் நோட்ஸ் படிச்சவன் அஞ்சாண்டு வினாத்தாளை எடுத்து அஞ்சு பத்து ஐம்பது வினாவை படிச்சு அதுல கூட ஆசிரியர் ஏய் அதுல கூட இது அவ்வளவு அதிகமா வராது இதுதான் வரும்னு சொல்ல எனவே அந்த அஞ்சு பத்து ஐம்பதுலயும் ஒரு பத்து பதினஞ்சு தள்ளி ஒரு முப்பத்தஞ்சு வினா வச்சு கரையெழுப்புறான் அவன் நீ பிரிக்காவது படிக்கிறதாவது சிவ சிவ ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை இப்போ சாதாரணமாக கிட்ட அந்த புஸ்தத்தை உடுத்து படினா படிக்க முடியல வடிவேலரையும் வஞ்சனையில் படித்தா தானே தெரியும் பிரித்து படித்தது தான் தெரியும் கல்வி திட்டம் அவ்வளவு கீழே போட்டு வீணா பணத்தை கூட்டி செலவு தந்தைக்கோர் ஆயிரம் சென்றது தீதனுக்கு பல்லாயிரம் இருந்தது நலமோர் எட்டுணையும் நான் கண்டதில்லை இந்த நாற்பதினாயிரம் கோயில் சொல்வேன்னு எப்ப இருபது ஆண்டு முன்ன பாடினார் இப்ப இருந்தா அந்த அடிச்சு விட்டு இன்னும் வேற மாதிரி பாடுவார் செலவு தந்தைக்கோர் ஆயிரம் சென்றது என்ன இப்ப செலவு தந்தைக்கோர் கோடிகள் சென்றன என்று என்ன பண்றது போயிட்டுது கல்வி எனவே இப்ப அந்த மாதிரி ஐயா சொல்ற மாதிரி செஞ்சோம்னு சொன்னா ரெண்டு செய்யணும் எப்படி ஒரே நூலை இந்த பக்கம் ஆதி எட்ட எட்ட போடப்படாது போட்டா யோகியதையே போட்டா போடணும் இந்த பிறம் நல்லா சேர்த்து போட்டுடணும் இந்த பிறம் பிரிச்சு போட்டுடணும் அப்ப இந்த பக்கம் தான் அஞ்சு பாட்டு வந்ததுன்னா இந்த பிறம் அஞ்சு பாட்டு வந்துடணும் அடுத்ததுல அஞ்சுன்னா அஞ்சு வந்துடும் அப்படி வந்துடும் மாறப்படும் அப்பனா உடனே உடனே உடனே இது இது இதுக்கு அது பார்த்துக்கலாம் ஆனாலும் மோதாமத்தில் இசையோடு பாடுகின்ற பொழுது சிலவற்றை தான் பாட முடியும் இல்லைன்னா சரி வராது சரி வராது இசை கூட்ட முடியாது என்ன பண்றது அதனால இசை கூட்டி படிக்கும் போது கூடுமானவரை பிரிக்கலாம் சிலது பிரிக்க முடியாதுதான் என்ன பண்றது முருகா முருகா அப்படிலாம் பதிப்பு வருமா வரணும் வந்தா நல்லது சிவகதி எங்க படித்தோம் பாடிட்டிலேன் பணியேன் மணி நீ ஒளித்தாய்க்கு பச்சூன் வேடித்திலேன் எப்ப நீ ஆட்கொண்டு நீ எப்பா இருன்னு சொல்லி நீ புறப்பட்டியோ என் அடியாரானார் எல்லாரும் வந்து ஆள் சேர்ந்தார் நீயும் என்னை விட்டு பிரிந்தாய் அடிவரில் வந்துட்டாங்க என்று நான் விட்டனும் அன்னைக்கே என் உயிரை மாய்த்திருக்கணும் இந்த பச்சூன் வேடித்திலேன் இந்த உடம்பானது என்ன கேட்டு விட்டு என்னை விட்டு நீங்க இருக்கணும் செய்யலையப்பா செய்யலையே உன் வேடித்திலேன் அந்த உடம்பானது என்னை நீங்க இருக்க வேண்டும் நீங்களே என்னை விடுதி கண்டாய் அப்படி இருந்தாலும் என்னை விட்டுடாதப்பா வியந்தாங்க அலறி தேடித்திலேன் அவனே ஒன்று இறந்திருக்கணும் இல்லைன்னா அடே பெருமான் இருந்தவர் அவர் எங்கே நம்ம விட்டு பிரிஞ்சார் என்று வியந்து வியந்து அலறிட்டிலேன் திருவண்ணாமலையில ஒரு தெரு தெருவா தெருவுடல் தெரு எங்க சாமி இந்த இது கோபுரம் வந்த தெரு எங்க என்று சொல்லி அங்கங்கேயும் போய் தேடி தேடி பார்க்கணும் குமரன் கோயில் இருக்காரான்னு வந்து தேடுறது இப்படி தேடித்திலேன் தேடிலே ஒன்னே தேடித்திலேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடித்திலேன் அப்பா இது அப்படியே நம்ம அந்த உலகியல்ல சொல்ற மாதிரி சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் இரியா இரியா ஏன் அப்படி ஓடுற ஏயா என்ன அப்படின்னாரு ஐயா சிவன் இங்கே வந்தார் எவ்விட இங்கே இருக்கிறான் என்னாரு சிவன் எவ்விடத்தான் ஒருத்தர் சொல்லும்போது அங்கே தான் போயிருப்பார் நீங்கள் பார்த்தீங்களா ஐயா நீங்கள் பார்த்தீங்களா எவர் கண்டனர் என்று ஓடிட்டிரேன் அதனால நான் என்னுடைய அவசரத்தில் போகின்ற பொழுது நான் எங்கே இருக்கா எங்கே இருக்கான்னு கேட்பேன் திருவண்ணாமலைன்னு சொன்னோன்னு சரி திருவண்ணாமலை தானே நம்ம திருவண்ணாமலை கோயிலில் இருக்காரா சரி சரி கோயிலில் அப்படியானா எங்கள் முதல் பிரகாரம் போயிருப்பாரோ முதல் பிரகாரம் தான் அப்படின்னா உடனே அப்புறம் உடனே அவரை காண்பதற்கு ஓடிப்போம் இப்படியெல்லாம் நான் எந்த செய்திருக்க வேண்டுமேப்பா நான் செய்யலையே செய்யலையே இவையெல்லாம் செய்யாமையினால் தான் நான் இப்படி தனித்திருக்கிறேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடித்திரேன் கிடந்து உள்ளுருகேன் சரி இதெல்லாம் தேட வேணாம் ஒரு மூலையில உட்கார்ந்து எவ்வளவு உதவி செய்தான் அப்படிப்பட்ட பெருமான் பிரிஞ்சுட்டானே நம்ம என்ன செய்திருக்கணும் ஒன்று என்னை ஆட்கொள்ளப்பா என்ற காலை பிடிச்சிருக்கணும் இல்லை இல்லை இறந்துருக்கலாம் ரெண்டு செய்தியே மக்களை மக்கு முதன்மர் மக்கள் அல்லவா என்று நானா உருகப்படாதா அதுவும் செய்யலை இப்படி உருகிட்டிலேன் ஆமா கிடந்து ஓடிட்டிலேன் கிடந்து உள்ளுருகேன் உட்கார்ந்து அழுது ஆஹ் கிடந்து உள்ளுருகேன் அதுவும் சரி ஆஹ் நின்று உழைத்தரணி உழைத்தன சரி நின்று உழைத்தரன் என்ன உழைத்தரன் மீன் சோத்துக்கும் தண்ணிக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளவுதான் <laughs> ஆகவே இந்த மாதிரி ஒரு செயற்கரிய அமைப்பில் நம்ம சென்றுவதற்கு உரிய அந்த அமைப்பை செய்யாமல் உழைத்திறன் என்ன உழைக்கிறேன் எப்போ மத்தியானம் காலைல ஆறு மணி ஆச்சுன்னா ஒரு காப்பி கிடைக்குமா எட்டரை மணி ஆச்சுன்னா ரெண்டு இட்லி கிடைக்குமா காப்பி கிடைக்குமா மத்தியானம் பன்னெண்டு ஆச்சுன்னா இதுல இந்த உழைப்பு இருக்கே தவிர அந்த உழைப்பு வல்லியே என்று சொல்ற நின்று உழைத்தனி இப்ப வீணான அந்த உடல் அமைப்புல இதற்காகத்தான் நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று உடனே உழைத்தன் சொல்றார் உழைதரு நோக்கியர் கொங்கை பலாப்பழத்து ஈயின் உப்பாய் வெளிதருவேனை விடுதி கண்டாய் இந்த மாதிரி ஓமைகளை தோக்கணும்னு பலாப்பழத்து ஈயை போல பண்டுட்டி எல்லாம் பாக்குறோம் அந்த அந்த பலாப்பழத்தை எப்படி சாப்பிடறது அப்புறம் இல்ல இப்படி இப்படின்னுட்டு அதுலவா மேலே இப்ப முன்ன மாதிரிலாம் அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கெல்லாம் வாங்க முடியாது இது இது என்ன என்னது இந்த இந்த பழம் கொய்யா பழம்னா அஞ்சு பத்து ரூபா அஞ்சு பத்து ரூபா ஏன் அந்த அஞ்சையும் தலையில கட்டணும் ஆமா முன்னெல்லாம் அப்படி கிடையாது ஐயா ஒரு பணம் ரெண்டு ரூபான்னு சொல்லிடுவான் இப்ப அப்படி கிடையாது அஞ்சு பத்து ரூபா அஞ்சு பத்து ரூபா அப்படியே எடுத்துக்க அப்படியே எடுத்துக்க ஏன் தலையில கட்டி பண்ணும் அதே போல எதுவுமே பலாப்பழம் சொலை அஞ்சு ரூபா சொல்ல இது பத்து ரூபா சொல்ல அஞ்சு ரூபா சொலை அட ரெண்டு ரூபாய்க்கு வேணும் மூச்சே பறியப்படாது அதெல்லாம் எந்த காலம் கீமு அதனால அப்படி இப்படியே தலையில கட்டிவிடும் சொல்றோம் அதுல பார்த்தா இப்ப இந்த சாதாரணவங்க பலாப்பணத்தை அப்படி எடுத்து அந்த தனியா வைக்கிறதுக்குள்ளேயே முக்கியது முக்கியது இப்ப இவன் கட்டினதெல்லாம் கிமுலையோ கிபிலையோ என்னை கட்டினானோ யாரு கண்டாமா இந்த உள்ள இருக்கிற சொல்ல கீமுவா கிபியா அதுவே தெரியல கீமூல கட்டிருந்தாலும் கட்டிருப்பாங்க அது விற்காமையே கிடந்துட்டு வரணும் அதனால அங்கேயும் நம்ப முடியல அவன் நீங்க இது அந்த பலாப்பழத்தை அரியலத்துல பார்த்தா ஒரே ஈயா இருக்கு இந்த இதுல பையில கொடுக்கறது கீமுல கட்டினதோ கிபியில கட்டினதோ சந்தேகமா இருக்குது எனவே பலாப்பழத்தை ஆசையை விட்டேன் அப்படின்னு வேணாம் அது வாங்கணும்னு நினைச்சாதான் இந்த வம்பு புடப்பா ஒன்று இனிமேல் நீ வாங்கி இங்கே இதுன்னு ஏதாவது பழங்கள்லாம் செஞ்சு அது நமக்கு நறுக்க தெரியாது முதல்ல பிராப்பணம் நறுக்கிறதே தனிக்கலை மேலே அதை யார் தூக்குறது இங்கேருந்து அதனால துறந்தேன் இவள் என் தாரமல்லல் என்று தசரன் தசரதன் துறந்த மாதிரி துறந்தேன் நான் விரும்புகின்ற பழம் இதுவல்ல விட்டுற <laughs> வேண்டியது அப்படி எனவே உழைதரு நோக்கியர் கொங்கை பலா கொங்கை அவருடைய மார்பகத்தை விரும்பினேன் எப்படி விரும்பினேன்னு கேட்டா பலாப்பழத்து ஈயின் உப்பாய் விடை தருவேரி அந்த பலாப்பழம் அறியும் போது இப்படி அந்த ஈக்க அப்படி போய் கையிலையும் காலையும் போய் விழுது இப்படி கையை கையை ஓட்டி ஓட்டிட்டு அவன் அறியலாம் அது போல இந்த மார்பகத்தை நான் அப்படி விரும்புறேன் ஈ மாதிரி ஈயின் ஒப்பாய் விடை தருவேனை விடுதி கண்டாய் அப்படி இருந்தாலும் என்னை விட்டுடாதப்பா நீ தான் என்னை காப்பாத்தணும் விடின் சரி உடனே சொன்னார் சும்மா சும்மா விடாத விடாத என்ன சரி விட்டேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு அப்படி விட்டுட்டேன்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன்னு உடனே ஒரு டமாரம் எடுப்பேன் எடுத்து இதனால் சகலமான பெயருக்கு தெரிவிப்பது என்னவென்றால் அப்படிமே என்னடா நீங்கெல்லாம் யார் தெரு நெத்தி தென்னத்தில் தென்னிட்டுறீங்களே ஆமா நீங்களாம் யார் நான் சிவபெருமான பக்தர் போய் போய் சிவபெருமானு யோகிதை ஏன் நீ அந்த ஆளை போய் பிடிச்சிங்க ஏன்னாரு மனுஷன் எதை திங்கிறது எதை திங்கிறதுலன்னு தெரியாம நஞ்ச சாப்பிட்டுட்டு கிடக்குறேன் எதை சாப்பிடணுங்கிற கூட ஒன்றும் தெரியாதால சிவபெருமான் சிவபெருமான் சொல்லிட்டீங்களே வேலை நஞ்சும் எது வேலைன்னா கடல் கடல்ல இருக்கிற நஞ்சை சாப்பிட்டுட்டு ஏண்டா இதை சாப்பிடலாமா கூடாதல்லவான்னு தெரியலையே வேலை நஞ்சு ஊன் மழை தரு கண்டன் சரி அந்த நஞ்சு சாப்பிட்டது உனக்கு எப்படிலாம் தெரியும்னாரு கழுத்த பாருறியா கழுத்த பாடியா உடம்பெல்லாம் எப்படி இருக்கு பாரியா சிவப்பு கழுத்து மட்டும் என்ன கருப்பு ஏன் திங்க தெரியாம தின்னு இந்த பலாப்பழத்தை திங்கலாமே திங்கலையா வந்து மனுஷன் போய் விஷத்தை தின்னாரு அதெல்லாம் கண்ட கருத்து போச்சு போட்டோகிராஃபரை வந்து திரும்ப திரும்ப கண்டிக்கிறாராம் என்னன்னு கேட்டா ஏண்டா என் உடம்பு நல்ல மற்ற இதெல்லாம் சிவப்பா இருக்குது இதுல மட்டும் அந்த போட்டோவில் கருப்பா இருக்குன்னாரு கேட்குற சில பேர் கூட சொல்றது போட்டோவை பார்த்துட்டு என்னப்பா அப்படி இருக்குது வயசான மாதிரின்னு கேட்பாங்க இவன் வயசானவன் அது வயசான மாதிரி தானே இருக்கும் நீ இளைஞராக இருந்தால் இளைஞராக இருக்கும் நீ வயசானவனு வயசான மாதிரி தான் இருக்கும் இது என்னப்பா இது தலையெல்லாம் வெள்ளை வெளியேன்னு இருக்க மாதிரி இருக்கு மூங்கெல்லாம் நம்ம கருத்து இருக்குன்னாரு உங்கள் யோகியதாக தான் அதான் எடுத்துருக்குறேன் உங்கள் யோகியதை இல்லாமல் தனியாக எடுத்துட்டேன்னா அது மாதிரி பெருமானந்த நஞ்சு சாப்பிட்டு அது கழுத்தில் வச்சதுனால ஒரே கண்ணில் கழுத்து கருப்பாக இருக்கான் அப்படி போய் சொல்லுவாராம் இங்கே போய் யாராவது போய் திருவண்ணாமலை கோபுரத்துக்கு நின்றுடுறது நின்றுட்டு முன்னால எங்கேயா போறீங்கன்னாரு கோயிலுக்குள்ள என்னாரு ஓயும் போயும் திங்க தெரியாதவங்க காலில் விட போறீங்க வாயா நீ நான் ஒரு பூரி வாங்கி தரேன் சாப்பிடுங்கயா அப்படின்னு சொல்லுவாராம் யாரு மணிவாசகர் சிவ சிவ இல்லை வேலை நஞ்சூன் மழைதரு கண்டன் அப்புறம் இன்னொரு தெருவு போவேன் போனோம்னா எங்கேயா போறீங்க கோயிலுக்கு குணம் கட்டவையா குணம் கட்டவன் ஒரு மனுஷன் குணம் உடையவனா நல்ல குணம் கிடையாதுப்பா குணம் கட்ட ஆளை போய் நீங்க உள்ள போய் வழங்கிட்டீங்க நீ பானார் குணமிரி பாவம் அவர் இன்னொரு கோபுரத்துக்கிட்ட போனார் அங்க சில பேர் போனாங்க பா போறீங்க அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறஞ்ச அப்படின்னு திருவாசகத்தெல்லாம் முடிய நம்ம யாரையா வணங்கணும் தெய்வத்தை வணங்கணும் நாமும் மனுஷன் அவனும் மனுஷையா மானிடன் அவன் தெய்வமா இருந்தா வணங்கல நீ மனுஷன் அவர் மனுஷன் அப்படி இருக்கும்போது பூமியில் எவர்க்கும் ஈனி அடிமை செய்யோம் நல்லா அப்படி இல்லை இருக்குண்ணா இன்னும் ஏன் அடிமை புத்தி விடல நீ மனுஷன் அவர் மனுஷன் ஏன் உள்ள போற அப்படின்னாரு பாவம் அவன் எல்லாம் கேட்டுட்டு வெளியில போட்டான் ஆகவே பார்த்தா நீங்க கோயிலுக்குள்ள ஆளே காணும் மானிடன் இன்னொரு கோபுரத்துக்கிட்ட போனாரு எங்க சுவாமி போகுது அப்படின்னார் கோயிலுக்குள்ள அண்ணாமலை புத்தி கட்டவன் புத்தி கட்டவன் வர வர வர வர புத்தி கீழே போயிட்டே இருக்கு தேய் மதியன் தேஞ்சு போன அறிவுடையவன் முந்தா போன மாசம் பார்த்தது இந்த மாசம் இன்னும் புத்தி கட்டுக்கிறான் இப்படி புத்தி கட்டவனை போய் வணங்குறீங்க அப்படிங்களான்னார் ராமங்கான வாயா என்றார் பாவம் சரியானபடி அவனை விட்ட தேய் மதியன் அப்புறம் இன்னொருத்தர் இன்னொரு கோயில் இதுல போனார் அங்க பார்த்தாரு ஐயா பெரிய தெய்வம் தெய்வங்கிறீங்கல்ல தெய்வங்கிறீங்கல்ல கழுத்தில் இப்போ நீ நானும்னா ஒரு மைனர் செயின் நாளை காலில் போட்டுக்கலாம் ஒரு நல்ல நாங் செயின் போட்டு இது போட்டு நல்லா அழகாக இருக்கிறது என்னைக்கோ கிமுவில் போட்ட ஏதோ ஒரு இந்த பூணூல் ஒன்று கிடக்குது கழுத்தும் மார்பும் ஏங்க ஆள் அழகாக இருந்தால் செய்யலாம் ஒண்ணும் இல்லப்பா புத்தியும் இல்லை மனுஷனுக்கு அழகும் இல்லை படை தரும் ஆபரன் என்று என்று என்ன பண்ணுவேனாரு பழிப்பினையே என்று என்று அறைவன் பழிப்பினையே என்று இந்த மாதிரி திருவண்ணாமலையில் போய் நாலு கோபுரத்துக்கு முன்னாலேயும் இப்படி சொல்லணும் தெரியுதில்ல நம்மாழ்வார் சொன்னார் தெரியுமா அல்லவா எனக்கு இப்போ எனக்கு இது போனாலும் சரி எனக்கு வீடு பேர் கிடைக்காட்டியும் சரி நீங்கள் எல்லாம் செய்யுங்கள்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணாய அந்த மந்திரத்தை தனியாக மாணவனை அழைச்சி அவனுக்கு பக்தியெல்லாம் உண்டாக்கி தனியாக அவன் காதில் சொல்லணும் சொல்லணும் இவர் எங்க சொன்னார் கோபுரத்து மேலே ஏறி சொன்னார் ஏன்னாரு ஐயா அந்த மந்திரம் கேட்டா சரியா ஐயோ இது கேட்டா அப்படியே எல்லாம் ஞானம் வந்து பெரியவங்க அப்படிங்களா ஆனா உபதேசம் பண்ணியா அது வந்து வெளியில சொல்லப்படாதுனர் சொன்னா நரகம் கிடைக்கும் நேரம் கோபுரத்து மேலே ஏறினார் இந்த பாவிக்கு நரகம் கிடைச்சாலும் கிடைச்சிட்டு போகுது மற்றவங்க எல்லாம் உபதேசம் பண்ணினார் புரட்சி புரட்சிங்கிறானே அந்த புரட்சி காலில் விழுங்களேன் இதெல்லாம் புரட்சி கோபுரத்து மேலே ஏறி ஓம் நமோ நாராயணாய் அப்படின்ட்டு ஒரு அங்கே இருக்கவங்களாம் அடாராடா அந்த இவர் நம்ம ஏன் நம்மாழ்வார் சொல்றாப்பா அதுவே குரு உபதேசம்ப்பா இன்னிலிருந்து ஆரம்பிச்சுடுறா அப்படின்னு அவனவனும் ஆரம்பிச்சான் ராமானுஜர் இந்த மாதிரி நீங்க இது மாதிரி வந்து தனக்கு படி வந்தாலும் பரவாயில்ல சொல்லணும் அது போல இவர் என்ன பண்றாரு அவர் உபதேசத்து சொன்னார் இவர் ஒரு டாம் டாம் மூலத்தை வாங்கிக்கிட்டு இந்த கோதரத்துல அறிவு கட்ட ஆளியா பாவம் வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதநூல் ஆகும்னு தொல்காப்பியம் சொல்லுது திருவள்ளுவர் அங்கிருந்து ஐயா யா ரெண்டாவது குரலே சொன்னனே வாதறிவன் தூய்மையான அறிவுடையவன் யா அப்படின்னு சொன்னேன் நீங்கெல்லாம் சொன்ன என்னையா எனக்கு நான் புத்தி கட்டவேன்னு சொல்றேங்க சரி அப்பா ஒரு குரல் உனக்கு அதுக்கு இருக்குனர் உலகத்தார் உண்டென்பது இல்லன்பான் ஞாலத்து அழகையாய் வைக்கப்படும் நாங்கெல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் நீ அது இல்லைங்கிற உன்னை உலக பேயின்னு சொல்லும் போனாங்க மணிவாசர் பார்த்தார் சொல்லுக ஏசியனும் யான் உன்னை ஏத்தியனும் என்பது போல என்ன பிறர் ஏசினாலும் சரி பாவம் இப்படி சொன்னார் ஆனா இப்படி சொல்றதுனால வந்து என்ன படிப்பா இது அல்ல படிப்பா பார்த்தா தெரியுது மேம்போக்குல உள்ளூரை பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கு என்னவா மீண்டும் பாருங்க வேலை நஞ்சூன் மழை தரு கண்டன் என்று சொல்லுவாராம் அப்ப என்ன சாப்பிட தெரியாம எதையோ சாப்பிட்டுட்டு இப்ப கண்ண கழுத்தெல்லாம் கருத்து போய் கண்ணங்கரையன்னு உட்காந்து கிடக்குது அப்படின்னு சொல்லுவேன்னாரு இந்த நஞ்சு எதுக்காக சாப்பிட்டார் யார் கொடுக்க சாப்பிட்டார் எதனால் சாப்பிட்டார் அப்படின்னு மூணு கேள்விக்கு மூன்று எழுத்தில் மூச்சு இருக்குங்கிறியடா இந்த மூணு கேள்விக்கு பதில் சொல்வார் திருப்பாறுகடலை கடைய சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தானாங்கிற மாதிரி இது கடலை போய் கடைய அது வாசிங்கிற பாம்பு விஷத்தை கக்க ஒரு ஐயா விஷம் வந்துருங்கிறான் வந்த உடனே கேட்டா ஐயா காப்பாத்துங்க காப்பாத்துங்க அடுத்து விட்டு ஆம்பளைய பாருப்பா அடுத்து விட்டு ஆம்பளைய பாருன்னு சொல்லிவிட்டான் யார் ஆம்பளை இப்போ ஒரே ஒரு ஆம்பளை சிவபெருமான் தான் மற்றதெல்லாம் ஆண் வடிவில் நின்ற பொம்பளை ஏன்னா காப்பாற்ற முடியல அப்படி அலமந்த தேவர்கள் எல்லாம் அரற்றிய பொழுது பெயக்கண்டம் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவர் என்ற திருக்குறள்படி அருமையா அந்த நஞ்சை உண்டவர்ப்பா கருணை கடல் அப்போ வேலை நஞ்சு உண்டது கடல் நஞ்சு உண்டது அவருடைய கருணை பெருக்கு ஆம் கருணை பெருக்கு உயிரல் மாட்டு வைத்த கருணை பெருக்கு அப்ப வேலை நஞ்சு உன் மழை தரும் என்று சொன்னா அது அவனுக்கு பெருமையை தவிர சிறுமை அல்ல சிறுமையாக சரி அடுத்தது என்ன ரெண்டாவது அடுத்தது என்ன வேலை நெஞ்சுன் மனிதரு கண்டன் அப்புறம் என்ன சொன்னாரு குணமிலி குணமிலின்னா நீ குணம் கட்ட வேணும் ஆரம்பிச்சார் இல்லடா உனக்கு எனக்கு இருக்கிற என்ன குணம் எத்தனை இருக்குன்னு மூன்று குணம் ஒன்று சாத்விகம் இன்னொன்று ராட்சதம் இன்னொன்று தாமதம் போட்டு அது கிடக்குது போ அது கிடக்குது போன் இருக்குது அதே இடத்துல போகணும்னு சொன்னேன் என்னன்னு கேட்டேன் யாராவது ஒன்று ஐயா உங்களுக்கு இது மாதிரி கொஞ்சம் உங்களை பார்க்க வந்தேன் நாளைக்கு பார்த்துக்கலாம் போ கிடக்குது போங்க நாளைக்கு பார்த்துக்கலான்னு இது தாமத குணம் இந்த மாதிரி மூன்று குணங்களும் அவன் இல்லாதவனே தவிர என் குணத்தான்டா என் குணத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு உனக்கு எனக்கு இருக்கிற குணம் மூணு குணமும் முட்டி குணம் தப்பு சாத்விகம் பரவாயில்ல மற்ற ரெண்டு மோசம் ஆனால் இந்த மாதிரி இல்லாம நமக்கு சாத்தியம் என்ற குணம் இருக்குது அது போல இருக்கிற எட்டு விதமான குணத்தை உடைவன்ட என் குணத்தான் தாளை வணங்கா தலையின் படியே அதனால குணம் என்ன அர்த்தம் கேட்டா எந்த மாதிரி குணம் இல்லைன்னா உனக்கு எனக்கு இருக்கிற மனித குணம் மூன்று குணம் இல்லை அந்த குணம் இல்லை அப்ப மேலானவன் அல்ல மேலானவன் அல்ல அப்ப குணமிலி என்பதும் அந்த மேன்மையே புலப்படுத்துகிறதா குணமிலி மானிடன் அப்படின்னாரு நானும் மனுஷன் அவனும் மனுஷன் என்னாரு மக்கு பயல அதை பிரிக்க தெரியாம பிரிக்கிறடான்னு மான் இடன் மான் மானினை இடன் இடது கையில் வைத்திருப்போம் என்று சொல்லி நீ வைய மான பாபு பொம்மையை கூட உன்னை கையில் வைக்க முடியாதா அவர் மானே வச்சிருக்காரு அடே மான் இடன் அப்படி பிரிக்கணுமா ஆமாடா நீ மானுடன் பிரிச்சுப்பிய அந்த மான் இடன் அது தாரகாமணத்து முனிவர்கள் பல யாகம் செஞ்சு இவர் மேல பயமையா பல பல விட்டாங்க அது ஒரு மானியம் விட்டாங்க விட்ட உடனே ஆஹா இந்த மான் போய் அவரை வந்து பாஞ்சு தின்னுடும்னு வாரா ராஜா அப்படின்னாரு ஆஹ் அப்படின்னது இங்க வா கையில நின்று நின்னுது போடான்ட்டு ஆகவே அவனுடைய அளவில் ஆற்றல் இல்லை அளவில்லாத ஆற்றலை இல்லவா காட்டுது நீ அவன் கையில விரல்ல வச்சு நிக்கிறேன் நீ கை மானிய தூக்கம் பார்ப்போம் உடம்பு போடவே முடியுமா உன்னால அதனால் அப்படி மான் இடன் அதனால் அப்படி பிரிக்கணுமா அப்பனா உயர்ந்தவன் அர்த்தம் அடுத்தது என்ன மான் இடன் தேய்மதியன் தேய்மதியன் அவனுக்கு புத்தி குறைவுன்னு முறை பண்ண மக்கு அவன் திருச்சடையில என்ன வச்சிருக்கிறான் மதி அந்த மதி எப்படிப்பட்ட மதி முழுமதி அல்ல தேய்மதி மூன்றாம் பிற சந்திரன் அதுவும் என்ன எதனால வச்சான் மாமனுக்கு மாப்பிள்ளைக்கு தகராறு வந்துட்டு ஓட்டமாக ஓடி வந்தான் இங்கே இன்னும் கொஞ்ச நேரம் தான் அடித்து உள்ளே வச்சுருப்பான் நல்ல வேலை சிவபெருமான்ட்டு வந்த உடனே ஏண்டா ராஜா பக்கு பக்குன்னு ஓடேண்டாரு என்ன விட்டான் ஏன் ஏன் என்ன என்னன்னாரு மாமா அடிக்க வந்துட்டார் அங்க ரகராம் போடா அப்படின்னு சொல்லி வச்சாங்க எனவே நில உலாவிய நீர்மலி வேணியன் அது தேய்மதி அவனுக்கு புத்தி கட்டவன் அர்த்தமாடா மூன்றாம் பிறை அணிந்தவன் அது ரொம்ப இவர் தான் சொல்லணும் இளங்கோடிகள் குழவி திங்கள் இமையவர் ஏத்த அழகோடு முடித்த அருமை தாயினும் அவரா போய் சமணர் ஏண்டா மக்களா குழவி திங்கள் இமையவர் ஏத்த அழகோடு முடித்த அருமை தாயினும் சிவருமான் அந்த குழவி திங்கள் குழவின மூன்ற சின்ன குழந்தை பப்பா பெப்ப பேரும் வந்தது ஏன்டா அப்படி அழுகுறேன் இந்த மாதிரி எங்கள் அப்பா மாமா யாரோ ஒருத்தன் குச்சி எடுத்துட்டு அடிக்க வர்றார் அது வாடா வாடா இனிமேல் ஒருத்தன் அடிக்க மாட்டான் என்ற அந்த குழவி தீங்கள் அது அது முடிஞ்சது எப்படி இருக்குனாரு இந்த சிவபெருமானுக்கும் அந்த சடைக்கும் அதில் இந்த பிறை இருக்கிறதுக்கும் ஆடா ஆடா எல்லா போட்டோகிராஃபரும் இங்கே வந்து எடுத்து இந்த படத்தை அவன் பையன் கொண்டு முன்ன வைக்கிறான் ஏன் நான் இந்த மாதிரி படம் எடுப்பேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம சில இடங்களில் பாருங்க போட்டோ பல படம் மாற்றிருக்கான்ல என்னக்கு காட்டிருக்கான்னா அவங்க எல்லாம் கூட வந்து எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தெரியறதுக்கு அதனால படத்தை என்ன பண்ணுவான் இதை மாட்டிருப்பா மாட்டான் ஏ சிவபெருமானே இந்த போஸ்டர் போட்டோ ஸ்டுடியோ வந்திருக்கானாயா அப்படின்னு அப்படி அப்படி அப்படியே உழவி திங்கள் அவர் அருமையா பாடினார் தான் சிலப்பதிகாரத்துல சிலப்பதிகாரத்தில் சைவத்தின் சீர்மை என்று ஆய்வு எழுதலாம் இல்லைன்னா இதெல்லாம் சொல்ல வேணுமா குழவி திங்கள் இது என்னதை விட்டுட்டு பார்த்தீங்களா ஆமா குழவி திங்கள் இமையவர் ஏத்த அழகோடு முடித்த அரி அருமை தாயினும் அவர் திருச்சடையில் இருப்பதுதான் அது ரொம்ப அழகு அந்த பிறைக்கு அழகு இருந்தாலும் கூட கண்ணையை பற்றி சொல்றாங்க புரிதின் நின்னோடு உடன் பிறப்பு உண்மையின் பெரியோன் தருக திருநுதல் ஆகன அம்மா கண்ணகி உன்னுடைய நெற்றியை பார்த்தா அந்த பிறைய பார்க்க வேணாம் அந்த பிறையை பார்த்தா உன் நெற்றியை பார்க்குவானா அதனால அந்த பெரியவன் தன்னுடைய பிறையை அவமா கண்ணகி என்று சொல்லி ஓ நெற்றியில வைக்கணுமா அப்படிப்பட்ட அழகல்லவா என்று எவன் சொன்ன அந்த மாதிரிலாம் சிவ சிவ யார் சொன்னதானே ரொம்ப அருமையா பாடியிருக்காரு சிலப்பதிகாரம்னா சிலப்பதிகாரம் தான் இந்த இவங்க தேவியா படத்துல சிலப்பதிகாரம் ஒருத்தர் எங்களுக்கு வந்து சொல்லணும்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க எங்க நேரம் இருக்குது சிலப்பதிகாரம் ஒருத்தரம் சொல்லணும்னா நாங்கள் சிலப்பதிகாரம் சொல்லணும்னா யோகிதையா நான் முப்பது காதை இருக்குது முப்பது காதை அது ரொம்ப குறைஞ்சபட்சம் வச்சுக்கிட்டா கூட முப்பது மாதம் வேணும் முப்பது மாதம் வேணும் ரெண்டரை வருஷம் வேணும் ஆமாம் ஒரு ஒரு ஒரு நாள்னா ஒரு காதை தான் சொல்லணும் அதுவே விரட்டிட்டு போகணும் சில காதையெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அதனால எங்க போய் சொல்றது ரொம்ப ஆனா அருமையா அருமை படிக்க வேண்டிய காரணம் குழவி இது மாதிரி எவனும் சொல்லி எவனும் இந்த மாதிரி பாராட்டலாம் யாரு கண்ணையை கோவலன் பாராட்டுறான் கோவலனா பாராட்டுறான் அந்த மடையனுக்கு தெரியாது இளங்கோடிகள் பாராட்டுறார் அவன் வாயிலாக யார் வாயிலாக இந்த கோவலன் வாயிலாக ஏமா எங்கே மூணாவது மாடியில என்னைக்கு முதல் நாள் இரவு குழவி திங்கள் இமயவர் ஏத்த அழகோடு முடித்த அவர் அவர் அங்க இருக்கிறது தான் அது அழகு ஆனால உறவின் நின்னோடு உடன் பிறப்பு உண்மையின் நீ யாரு அந்த பிறையாரு நீ அவனு முத்தல்ல அவனும் கடல்ல தோன்றியவன் நீயும் கடல்ல தோன்றியவ லட்சுமி அதனால உன்னுடைய உடன்பிறப்பு தான் அந்த பிறை அதனால பெரியோன் சிவருமானி பெரியோன் என்று சொல்ற பெரியோன் பெரியோன் தருக திருநுதல் ஆகன அந்த பெரியவர் அந்த தான் நெற்றியை அவர் அவர் தலையில இருக்கிறது அவர் அழகதா இருக்கு இருந்தாலும் அவர் அந்த பிறை வேற நீ வேறையா உன் உடன்பிறப்பு தான் அதனாலம்மா உன் நெத்தியில கொண்டாந்து வைக்கணுமா அந்த மாதிரி இருக்குமா உன் நெத்தி என்று சொன்ன இது மாதிரி எவன் பாராடல பிறை போல நெற்றிங்கிறது லட்சம் ஏற்பாடு இருக்கிறான் ஆனால் இந்த மாதிரி அந்த பெரியோன் உனக்கு திருநுதலாக தருகை என்று பாடியது இளங்கோடிகள் ஒருவரே ஒருவன் என்னும் ஒருவன் காண அதனால சிவபெருமானை இப்ப நல்ல பாராட்டி போந்திருக்கிறவர் அதனால வர சமணன் சொன்னா சும்மா எதிர்த்தாலும் சமணன் சொல்லி திருவள்ளுவரே சமணங்களாம் திருவள்ளுவர் சமணங்களாம் அதெல்லாம் நெத்தியெல்லாம் ஒன்றும் போடாமல் பண்ணியிருக்கு நான் என்ன சொல்றேன் ஒன்றும் முடிவு கட்டுங்க அவன் இன்னார்தான்ங்கிறத முடிவு கட்டுங்க உட்காந்து நல்ல அறிஞர் உலகத்துல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது படிக்க உட்காரணும் மக்கு பயில ஆமா இன்னும் சிறப்பா குறிப்பா படிக்கணும்னா இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தாறு வரைக்கும் முப்பத்தெட்டு வரைக்கும் படிக்கணும் ஏன் இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தெட்டு தான் துறவரவியல் துறவரவியல்ல படிக்கணும் எது துறவு எது முடிவாக அடைய வேண்டிய இடம் என்றெல்லாம் படிச்சு ஒண்ணு போடுங்க இல்ல அவ்வளவு உனக்கு பொறுமை இல்லை வெறும் திருக்குறளை தூக்கி வைங்களா திருக்குறளை தூக்கி நூத்தி முப்பத்தி மூணு இது அடி உயர்த்தி திருக்குறளை போட்டு வச்சிருங்க கருத்து வேற்றுமை யாருக்கு மேல் நூத்தி முப்பத்தி மூணு அடியில் எங்க இருக்குது திருக்குறள் ஏன்னா நூத்தி முப்பத்தி மூணு திருக்குறள் அதனால நூத்தி முப்பத்தி மூணு அடி வைத்து திருக்குறளை நல்லா அருமையா போட்டு திருக்குறள் திருக்குறள் திருக்குறள் திருக்குறள்னு போட்டு எங்களை கருத்து வேற்றுமை அவரை மனுஷனா போட்டு நெத்தியில ஒண்ணும் இல்லைன்னா நாத்தியம் ஆகுது அவர் நாத்திகிறார் நெத்தியில ஒண்ணுமில்லாம இருப்பதும் ஒரு சமயத்தை காட்டுது நீ நெத்தியில ஒண்ணு வச்சுட்டா ஒரு சமயத்தை காட்டுதுங்கிற திருநீர் போட்டுட்டா ஒரு சமயத்தை காட்டும் நாமத்தை போட்டா ஒரு சமயத்தை காட்டும் ஒண்ணும் இல்லைன்னா ஒரு சமயத்தை காட்டுதே சீக்கிரம் நாத்தியன் நாத்தியனா எங்க ஐயா ஆதிபவன் முதற்றையே உலகுங்கிறாரேப்பா எடுத்தடிப்பிலேயே தப்பு தப்பு தான் ஒன்னும் உருவத்தை நீங்க ஆராய்ந்து போடுங்க இல்லை திருக்குறள் வச்சிருக்கோம் இந்த உருவம் உங்களை எவன் சொன்ன எவன் சொன்ன எந்த மனைவி சொன்னது மனுஷன் நல்ல பரமசாது அது இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால் தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் விருது இன்னுயிர் நீக்குவினை நம்ம உயிர் போனா கூட ராஜா பரவாயில்லடா ஆனா மற்ற உயிர் போகக்கூடாது பரம பரமசாது அல்லப்பா அவரை போய் ஏன் இப்படி இப்படி எங்க பிடிச்சிங்க யார் கண்ட உருவம் இது எனக்கு குப்பையில போட உருவம் என்னுடைய இது எவன்டா சொன்ன உங்களுக்கு சீவ சீவ சீவ சீவ இந்த வடிவமே வடிவம் அல்ல இது யார் சொன்னா இது யார் உங்களுக்கு சொன்னது போய் பார்த்துட்டு இருந்தீங்களா ரெண்டாம் நூற்றாண்டு கிபி கிமுல கிடையாது நீங்க நீங்களா ஒண்ணு போட்டுக்கிட்டீங்க போட்டு அது ஒரு சமயமாச்சு என்ன நீங்க வடிவம்னு காட்டினா உண்மையை காட்டுங்க கடவுள் கொள்கை உடையவர் நீங்க ஒண்ணுமே இல்லைன்னா சரி சீக்கிரம் நாத்தியர் இப்ப நாத்தீரா இல்லை இல்ல அப்ப என்ன பண்ணும் திருக்குறள் வச்சிருக்கோம் திருக்குறள் வச்சிருக்கோம் நூத்தி முப்பத்தி மூணு இங்க அருமையா திரு திருக்குறள் வச்சிருக்க ஜம்முன்னு பேசும் போய் வணங்கலாம் சும்மா எதுன்னு வெறும் பேச்செல்லாம் பேசக்கூடாது பேசினா கரெக்டா பேசணும் ஒன்றுமில்லாமல் இருப்பதும் ஒரு சமயம் அல்லவா அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இதுல போட்டுட்டா சமயவாதிங்கிறீங்க போடாவிட்டாலும் சமயவாதி